ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்த அவனம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியிலே நாம் அடுத்து தர இருப்பது தற்பொழுது சென்னையிலே மாபெரும் புத்தக கண்காட்சி ஆரம்பமாகியிருக்கும் இந்த வேளை இந்த புத்தக கண்காட்சி தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் நிறுவனர் திரு பத்ரி அவர்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம் வணக்கம் பத்ரி வணக்கம் அதாவது வழக்கம் போல சங்கீத சீசனை தொடர்ந்து ஒரு புத்தக சீசன் ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த முறை இந்த புத்தக கண்காட்சி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி சொல்லுங்களேன் இது ஆரம்பமாகி இன்றைக்கு நான்காவது நாள் இந்த முறை எப்போதும் இருப்பதை விட ஒரு இரண்டு நாட்கள் அதிகமாக கண்காட்சி இருக்க போகிறது இந்த முதல் இரண்டு மூன்று தினங்களில் பெரிய அளவு கூட்டம் வராது முதலாவது சனி ஞாயிறு தான் எந்த விதமான கூட்டம் வரப்போகிறது என்று நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஒரு படம் தெளிவாக தெரியும் ஆனால் முதல் ஓரிரு நாள்களை வைத்து பார்க்கும்போது முந்தைய ஆண்டுகளில் முதல் ஓரிரு நாள்களில் எந்த மாதிரியான கூட்டம் வந்தது என்பதை ஒப்பிடும்போது நிச்சயமாக கூட்டம் அதிகமாக வரும் என்றுதான் தோன்றுகிறது இத்தனைக்கும் வெளியில் விளம்பரங்கள் என்று பார்க்கும்போது அதிகமாக இல்லை என்றுதான் பலரும் சொல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்களிடத்தில் ஒரு விதமான பிரஜை படிப்பது அவசியம் படிப்பது முக்கியம் என்று நன்றாக தெரிந்திருப்பதால் கூட்டம் நிச்சயமாக அதிகமாக வருவது போன்ற ஒரு தோற்றம் தான் முதல் ஒரு மூன்று நாளில் எனக்கு தெரிந்துள்ளது இதுவரை இந்த புத்தக கண்காட்சி நிகழ்வுகள் என்பது ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகி எத்தனை மணி வரை அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது இது அலுவலக நாள் என்றால் வேறு மாதிரியாகவும் விடுமுறை நாள் என்றால் வேறு மாதிரியாகவும் இருக்கும் அலுவலக நாள் என்றால் மதியம் இரண்டு மணிக்கு இன்று இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்று இரண்டு மணிக்கு மதியம் தொடங்கும் இரவு எட்டரை மணி வரை செல்லும் இதே விடுமுறை நாளாக இருந்தால் சனி ஞாயிறோ அல்லது பொங்கல் தினத்தன்றோ அது போன்ற அல்லது திருவள்ளுவர் நாள் என்று இங்கு பதினேழாம் தேதி இருக்கும் அந்த நாட் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பமாகிவிடும் அதே போல எட்டரை மணி வரைக்கும் செல்லும் எட்டரை மணி என்று சொன்னாலும் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஒன்பது ஒன்பதரை வரை நீட்டித்து விடுவார்கள் ஏனெனில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் சனி ஞாயிறு எல்லாம் பார்த்தால் உள்ளே புதிதாக ஒருவர் நுழையவே முடியாத அளவுக்கு உள்ளே கூட்டம் இருக்கும் அப்ப காலை பதினோரு மணியிலிருந்து ஆரம்பித்து இரவு ஒன்பது ஒன்பதரை வரை செல்லும் இந்த புத்தக கண்காட்சி பல்லாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற நிலைமையிலே உங்களுடைய பங்களிப்பும் அதாவது ஒரு பங்க பங்கேற்பாளராக தொடர்ந்தும் பல ஆண்டுகளாக இந்த பணியிலே நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி வருகின்றீர்கள் அந்த வகையிலே எப்படியான புத்தகங்களுக்கு மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது இந்த சென்னை புத்தக கண்காட்சி இதுவரை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அழகாக நடந்து வருகிறது இம்முறை முப்பத்தி ஐந்தா இல்ல முப்பத்தி நாலா என்று தெரியவில்லை இது முப்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் அல்லது முப்பத்தி நாலாகவும் இருக்கலாம் நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாகத்தான் பங்கெடுத்து வருகிறோம் இது எங்களுடைய ஏழாவது ஆண்டு இந்த ஏழு ஆண்டுகளிலுமே நாங்கள் பார்த்தது என்னென்றால் கதை புத்தகங்களுக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது ஒரு ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தி என்றால் பெரும்பாலான புத்தகங்கள் எல்லாம் கதை புத்தகங்களாக மட்டும்தான் இருக்கும் இப்பொழுது மக்களுக்கு கதை இல்லாத புத்தகங்களில் அதுவும் பல்வேறு விதமான அறிவு சார்ந்த பக்கங்களை காட்டக்கூடிய புத்தகங்கள் மீது மிகுந்த வரவேற்பு இருக்கிறது ஒன்று இன்னொன்று அவ்வப்போது திடீரென்று ஏதாவது ஒரு சில துறைக்கு ஒரு ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கும் அது ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் சமையல் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக விட்டுறது போல தோன்றியது இப்பொழுது அது கொஞ்சம் குறைந்தது போல தெரிகிறது சில கட்டங்களில் ஆன்மீகத்துக்கான ஒரு தேவை ரொம்ப அதிகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்தது இந்த ஆண்டு நான் சுற்றி பார்த்தவரை மக்கள் அலைமோதி ஆன்மீக புத்தகங்களை வாங்குவது போல தெரியவில்லை ஆக பொழுது அறிவு சார்ந்தது அதிலும் நிறைய இந்த சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களை ஒரு சாராரும் மற்றபடி தீவிரமான அரசியல் தீவிரமான பொருளாதாரம் வரலாறு சமகால போக்குகள் குறித்து இது போன்ற புத்தகங்களை வாங்குவது அதிகமாக இருக்கிறது அதே சமயம் ஒரு சில கதை புத்தகங்களுக்கு எப்போதும் இருக்கும் வரவேற்பு இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அது கல்கியின் புத்தகங்களா இருக்கலாம் சாண்டிலின் புத்தகங்களாக இருக்கலாம் சுஜாதாவின் புத்தகங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருக்கும் புத்தகங்கள் ஆனா இவற்றை தாண்டி புதிதாக எழுதக்கூடிய புதிதாக அதாவது ஒரு ஆள் பெயர் தெரியாமலேயே ஒரு நல்ல ஒரு துறையை பற்றி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு துறையை பற்றி யாராவது எழுதியிருந்தால் அதற்கும் பெருத்த வரவேற்பு இருக்கிறது ஒரு விதமாக இந்த இந்த வரவேற்பு என்பது ஒரு சமநிலையை அடைந்து பல்வேறு துறைகள் சார்ந்து பிரிந்து சிதறி இருக்கிறது என்று கூட ஒரு விதத்தில் சொல்லலாம் ஒரு பதிப்பாளராக உங்களுடைய பதிப்பகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய நூல் என்றால் அதாவது இதுவரை நடந்த இந்த நிகழ்வுகளிலே முன்னணியிலே இருக்கின்ற நூல் என்றால் இதனை நீங்கள் முன்வைப்பீர்கள் எங்களுடைய பதிப்பகம் சார்ந்து நாங்கள் ஒரு சில துறைகளில் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறோம் அந்த கவனம் செலுத்துதலிலேயே சில மாற்றங்கள் கடந்த சில ஆண்டுகளில் பார்த்து நாங்கள் இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வரலாறுகளை நிறைய செய்திருந்தோம் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் அத்துடன் நின்றுவிடக் கூடாது என்று கொஞ்சம் அரசியல் வரலாறு புத்தகங்கள் நிறைய செய்தோம் அங்கிருந்து இப்பொழுது நாங்கள் கவனித்தது வரலாறு அதாவது பொதுவான உலக வரலாறு முந்தைய காலகட்டங்களில் உலகில் என்னென்ன நடந்தது எப்படி ஒவ்வொரு புதிய நாடும் உருவானது அல்லது போர்கள் எப்படி நடந்துள்ளன போன்ற எப்படி உலகம் அதன் அரசியல் வரலாற்று தன்மையில் மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதில் ஒரு ஒரு பெரிய ஆர்வம் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது அதே போன்று தொழில்துறை சார்ந்த புத்தகங்களையும் நாங்கள் பெரிய அளவில் செய்து வருகிறோம் ஏனென்றால் அதிலும் இன்று ஒரு ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள விரும்பும் ஒரு காலகட்டத்தில் அது முக்கியமாக இந்தியாவில் பொருளாதாரம் மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை சார்ந்த புத்தகங்கள் மீது மிக பெரும் ஆர்வம் இருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம் அதற்கு என்ன செய்வது என்ற துறையிலும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி வருகிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் வாசகர்களுடன் உரையாடுகிறோம் உரையாடுவது என்றால் வெறும் வாயால் உரையாடுவதில்லை ஒரு சர்வே மாதிரி ஒரு கணக்கெடுப்பு மாதிரி ஒரு அச்சிட்ட ஒரு விண்ணப்ப படிவம் மாதிரியான ஒன்றை அச்சிட்டு எங்கள் கடைக்குள் வரும் அனைவரிடமும் கொடுத்து விடுகிறோம் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு இது பிடிக்கிறதா அது பிடிக்கிறதா அது வந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் அடுத்து என்ன செய்வது என்பதை ஒரு ஒரு ஒரு வழிகாட்டுவது போன்று அமைகிறது அதாவது அதை கேட்டா போல எங்களது செயல்பாடுகளில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறோம் இந்த தொழில்துறை சார்ந்த நூல்கள் மற்றும் சுய முன்னேற்ற நூல்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு காலகட்டத்திலே அவை வெறும் உபதேசங்களாக இருந்தன இன்றைய காலகட்டத்தில் எழுதப்படுகின்ற கட்டுரைகளும் சரி புத்தகங்களும் சரி மிகவும் பிராக்டிக்கலாக அதாவது நடைமுறை வாழ்க்கையிலே சில முன் உதாரணங்களை காட்டி அவை எழுதப்படுகின்ற காரணத்தினால் தான் அதிகம் வாசகர்களினால் நேசிக்கப்படுகின்றதோ இல்ல நிச்சயமாக இதுல நீங்க சொன்ன மாதிரி முதலில் எழுதப்பட்ட அல்லது ஒரு காலகட்டத்தில் வந்த பெரும்பாலான சுயமுன்னேற்ற புத்தகங்கள் யாரால் எழுதப்படுகின்றன என்பதிலேயே ஒரு சில கேள்விகள் உண்டு அதிலும் யார் வேண்டுமானாலும் சுயமுன்னேற்ற புத்தகங்களை எழுதிவிடலாம் என்பது போல இப்படி இரு காலையில் எழுந்திரு பல் தேய் பால்குடி மாதிரியான புத்தகங்கள் தாண்டி இன்று மிக வித்தியாசமான பின்னணி கொண்ட பலரால் எழுதப்படுகிறது உதாரணத்துக்கு நாங்கள் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கும் பல புத்தகங்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவை அவற்றை எழுதியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் முனைவர் பட்டம் பெற்ற நிர்வாகத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அல்லது உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அடிப்படையில் ஏதோ ஒரு விதமான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் பல விஷயங்களை கற்றறிந்து ஆராய்ச்சி செய்து இப்படி செய்தால் உபயோகமாக இருக்கலாம் என்று ஓரளவுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிலை புத்தகங்கள் வரும்பொழுது அதை அணுகுவதில் ஒருவித தயக்க உணர்வு பெரும்பாலான வாசகர்களுக்கு இருப்பதில்லை ஆனால் ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது போன்ற புத்தகங்கள் அடிப்படையில் தமிழில் நேரடியாக எழுதப்படுவதில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம் அதற்காக தான் நாம் ஏதோ ஒரு நாட்டில் யாரோ எழுதிய ஒரு புத்தகத்தை அந்த பின்னணி கொண்ட ஒருவர் எழுதிய புத்தகத்தை நாம் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்று தமிழில் அது போன்ற ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவர்கள் அல்லது அது போன்ற ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவர்கள் தமிழ் நேரடியாக எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதுபோல மற்றொரு விதத்தில் பார்த்தார்கள் என்றாலும் ஏற்கனவே ஏதோ ஒரு தொழில்துறையில் மிகச்சிறப்பாக வெற்றி கண்டு அந்த வெற்றியின் அடிப்படையில் அவர்களுக்கு படிப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனெனில் அவர்களுக்கு நிரூபணமான ஒரு கண்ணுக்கு எதிராக உள்ள ஒரு ஒரு உதாரணமே இருக்கிறது அது அவர்கள் தான் அந்த உதாரணம் அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்று பார்த்தாலும் தமிழகத்தில் நான் தமிழ்நாட்டின் அடிப்படையில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக தொழிலில் வெற்றி கண்ட பலர் புத்தகங்கள் எழுதுவதில் ஆர்வம் செலுத்துவதே இல்லை இதுவும் ஒரு விதத்தில் சற்றே வருத்தமான ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு கணக்கெடுப்பு எடுத்தால் ஒரு இருநூறு முன்னூறு மிக முக்கியமான மொத்தமாக ஏழைகளாக இருந்து அதாவது ஒரு துளி பணம் கூட கையில் இல்லாமல் ஒரு இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய மிக உயரிய நிலையை அடைந்த ஒரு முன்னூறு நானூறு பேரை சொல்லலாம் அவர்களில் ஒருவர் இருவர் கூட புத்தகம் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை இவற்றையெல்லாம் என்று நாம் மாற்றுவோமோ என்று எல்லாம் எழுதுவதற்கு கொண்டு வருவோமோ அப்போதுதான் இந்த இந்த துறையிலும் ஒரு ஒரு நிஜமான ஒரு புரட்சியை கொண்டு வரலாம் அவர் அதை செய்யாவிட்டால் யாராவது ஒருவர் வந்து நானும் ஒரு சுயமுன்னேற்ற புத்தகத்தை எழுதுவேன் என்று சொல்வார் ஒரு பதிப்பாளராக நான் பலரை பார்ப்பேன் சிலர் வந்து என்னிடம் நான் புத்தகம் எழுத ஆசைப்படுகிறேன் எனக்கு ஒரு எந்த எந்த துறையில் புத்தகம் எழுத விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன் உடனே அவர் சொல்லுவார் நான் சுயமுன்னேற்ற புத்தகம் ஒன்று எழுத விரும்புகிறேன் என்று சரிப்பா நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டா நான் இப்பதாங்க படிச்சிருக்கேன் இன்னும் ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சுயமுன்னேற்ற புத்தகம் எழுதினால் அதை யார் படிப்பார்கள் எதற்காக ஒரு இவர் எழுது இவர் இந்த இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்ற கேள்வியே சிரிப்பாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு இந்த இந்த ஆண்டு நாங்கள் ஒரு புத்தகம் அது மாதிரி கொண்டு வந்தோம் ஒரு பெண் தன்னிடம் ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய கணவனிடம் நிறைய தொல்லைப்பட்டு ஒரு சிறு குழந்தையுடன் வெளியேறி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையில் சுண்டல் விற்று அங்கிருந்து படிப்படியாக முன்னேறி இன்று சில உணவகங்களை வைத்து நடத்தும் அளவுக்கு வந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை அவருடன் உட்கார்ந்து கேட்டு பேசி எழுதி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு புத்தகம் இதில் ஆரம்பம் ஐம்பது பைசா என்று அது போன்ற பல புத்தகங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நிச்சயமாக இந்த அந்த வகையில இந்த இந்த இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சியை மட்டும் மையப்படுத்தி கொண்டால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அவர்களுடைய அந்த முனைப்பு என்பது இதிலே எவ்வளவு தூரம் இருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சி என்று நேரடியாக பார்த்தால் அரசாங்கத்துடைய ஆதரவு எந்த விதத்திலும் கிடையாது நேரடியாக அவர்கள் அதாவது சில அரசாங்கத்துறை சேர்ந்த சில அமைப்புகள் பங்கெடுத்துக் கொள்கின்றன அவ்வளவுதான் ஆனால் தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் ஆண்டாண்டு இந்த நூலகங்களுக்கான புத்தக ஆணைகள் கொடுப்பதன் மூலம் சில கோடி ரூபாய்களை கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து பதினெட்டு கோடி இருபது கோடி ரூபாய் வரை தமிழ் புத்தகங்களை வாங்குவதில் செலவழிக்கின்றது பல புது நூலகங்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற வகையில் சில புது கிராம நூலகங்களை பஞ்சாயத்து நூலகங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் அவற்றுக்கும் புத்தகங்கள் பெறுவதில் ஓரளவுக்கு பணம் பதிப்பாளர்களுக்கு கிடைத்துள்ளது புத்தக கண்காட்சியில் வேறு எந்த விதத்தில் அவர்கள் நேரடியாக பங்கு கொள்கிறார்கள் என்றால் பிற இடங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்க வேண்டும் சென்னையை தாண்டி என்பதில் அரசுக்கு ஒரு ஆர்வம் இருப்பதாக தெரிகிறது ஆனால் நேரடியாக உதவி என்று வருவதில்லை உதாரணத்துக்கு இந்த கோவையில் செம்மொழி தமிழ் மாநாடு நடந்த சமயத்தில் அங்கு ஒரு புத்தக கண்காட்சி வைக்க வேண்டும் என்று கண்காட்சி நடத்தக்கூடிய பப்பாசி அதாவது இந்த புத்தக பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களின் சங்கத்தை வற்புறுத்தி ஒரு புத்தக கண்காட்சியை நடத்த வைத்தார்கள் அதே போல மதுரையில் தொடர்ந்து புத்தக கண்காட்சி நடக்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதற்கான முயற்சிகளை செய்து அங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது அதை தாண்டி ஒரு ஒரு வேகத்துடன் அரசு அதிகமாக இதில் செயல்படுவதாக தெரியவில்லை நிறைய திட்டங்கள் பேசப்பட்டுள்ளன ஆனால் இதில் முற்றிலுமாக அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல முடியுமா என்றும் தெரியவில்லை ஏனெனில் அரசாங்கத்தையும் துரத்தி துரத்தி ஒரு வேலையை செய்து வாங்கக்கூடிய ஆட்கள் புத்தக பதிப்பாளர் விற்பனையாளர் சங்கத்தில் தேவை அவரவர்கள் அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிலும் பெரிய முன்னேற்றம் நடப்பதில்லை ஆனால் இது இரண்டும் நடந்தால் அது அரசாங்க தரப்பிலும் ஓரளவுக்கு ஆர்வமும் பதிப்பாளர்கள் தரப்பில் பெரிய அளவுக்கு ஆர்வமும் இருந்தால் தமிழக அரசின் உதவியுடன் தமிழ்நாட்டில் ஒரு இருபது முப்பது இடங்களில் சிறப்பான புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்த முடியும் சொல்ல போனால் சென்னை போன்ற ஒரு இடத்தில் ஆண்டுக்கு இரண்டு அல்லது ஈவன் மூன்று புத்தக கண்காட்சி கூட நடத்தலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதற்கு அரசாங்கம் எப்படியாவது அதில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மானியம் கொடுப்பதாகவோ அல்லது இடத்தை இலவசமாக தருவதாகவோ போன்று ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதிகமான புத்தக கண்காட்சிகளை நடத்துவதில் பதிப்பாளர் சங்கங்களும் முன்வரும் நிச்சயமாக குறிப்பாக இந்த சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தமிழர்களிடையே இப்பொழுது இந்த தமிழை முனைப்போடு பரப்புவதிலே முக்கியமான ஒரு பங்களிப்பாக வாசிப்பு வாரம் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றார்கள் இந்த புத்தக கண்காட்சியை வந்து எவ்வளவு தூரம் கல்வித்துறையினர் கல்வி சார்ந்த அமைப்புகள் பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த சிங்கப்பூரில் நடப்பது போன்ற பல சீரிய முயற்சிகள் துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் என் இந்தியாவிலேயே நடப்பதில்லை என்று நான் நான் நினைக்கிறேன் இங்குள்ள கல்வி அமைப்புகள் இங்குள்ள பள்ளிக்கல்வி இயக்ககம் போன்ற கல்வியை பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் புத்தகம் படிப்பதில் அல்லது மாணவர்களை தூண்டுவதில் பெரிய அளவில் ஈடுபடுவது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கோலாகலமாக கொண்டாட்டமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த புத்தகம் படிப்பு என்பது புத்தக வாரங்கள் கதை சொல்லும் வாரங்கள் எழுதும் எழுதுவதை கொண்டாடுவதற்கு போன்று பலவற்றை நிச்சயமாக இந்த துறை செய்யலாம் அதே போன்று கல்வி சார்ந்த புத்தகங்களுக்காகவும் ஒரு காலத்தில் தனியான சில புத்தக கண்காட்சிகள் தான் நடந்திருக்கின்றன அதாவது அரசாங்கம் சார்ந்து அல்ல கல்விக்கான புத்தகங்களை விற்கக்கூடிய துறையினர் புத்தக பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் ஓரிரு ஆண்டுகளில் இது போன்ற ஒரு புத்தக கண்காட்சி தனியாக நடத்தி நான் பார்த்திருக்கிறேன் அதுவும் இப்போது தொடர்ந்து நடப்பதில்லை இன்று ஒரு விதத்தில் ஒரு ஒற்றை பரிமாண நிலையில்தான் பள்ளிக்கூட அமைப்புகளும் அதில் உள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் நடந்து கொள்கின்றனர் பாட புத்தகங்கள் அது தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் அதை மீறி ஓரிரு இடங்களில் மிகவும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்கின்றன உதாரணத்துக்கு ஈரோடு புத்தக கண்காட்சி எடுத்துக்கொண்டால் அங்குள்ள அமைப்பாளர்கள் மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பாளர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று அங்குள்ள மாணவர்களை வற்புறுத்தி அந்த பள்ளி ஆசிரியர்களையும் அந்த பள்ளியின் தலைமையையும் வற்புறுத்தி மாணவர்கள் எல்லாம் புத்தக கண்காட்சிக்கு வருமாறு செய்கிறார்கள் அப்படி புத்தக கண்காட்சிக்கு வரும் இடத்திலும் அவர்களுக்கு நிறைய ஊக்குவிப்புகளை தருகிறார்கள் உண்டியல் திட்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள் ஒரு உண்டியல் தருகிறார்கள் அதில் மாணவர்கள் தினமும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என்று போட்டு வருட கடைசியில் அதை அந்த புத்தக கண்காட்சியில் கொண்டு வந்து அதை உடைத்து அதில் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறதோ அதற்கு அங்கே புத்தகம் வாங்கினால் அவர்களுக்கு தனியான சான்றிதழ்கள் அவர்கள் மேலும் ஊக்குவிக்கும் விதமாக ஏதேனும் ஒரு பரிசு பொருள் போன்றவற்றை தந்து ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்கள் ஆண்டு முழுவதும் புத்தகம் வாங்குவதை பற்றியும் அதற்காக பணம் சேர்ப்பதை பற்றியும் அந்த பணத்தை கொண்டு புத்தகம் வாங்கி அதை படிப்பதை பற்றியும் யோசிக்கும் வகையில் ஏதாவது ஒரு சில திட்டங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் இது போன்று பலவற்றை இங்கு எடுத்து செய்வது என்பது சென்னை போன்ற ஓரிடத்தில் சற்றே சிரமமானது என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னையிலுமே புத்தக பதிப்பாளர்கள் சங்கம் பல பள்ளிகளுக்கும் இலவச நுழைவு சீட்டுகளை அனுப்பி இருக்கிறது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக சோ அதை கொண்டு மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களை கூட இலவசமாக உள்ளே அழைத்துக் கொண்டு வரலாம் ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை என்றால் நுழைவு கட்டணம் என்பது வெறும் ஐந்து ரூபாய் தான் ஆனால் அதை தாண்டி அந்த சீட்டுகளை கொடுத்தால் அதை வைத்துக் கொண்டு மாணவர்கள் வருவார்களா என்றால் குறைந்தபட்ச மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்ற ஒன்றாவது தெரிய வரும் அவர்கள் அதை வீட்டில் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அங்குக்கும் பெற்றோர்கள் சிலர் வேண்டுமானால் அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரலாம் ஆனால் படிப்பது என்று வரும்பொழுது நாம் மாணவர்களை ஓரிடத்துக்கு கொண்டு வருவதை விட மாணவர்கள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு அமைப்பு ரீதியாக பெரிய அளவில் சென்று படிப்பை ஊக்குவிக்கும் படிப்பை கொண்டாடும் வகையிலான பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசாங்கமும் பொதுப்பாளர்களும் மற்றும் பல அரசு சாரா அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அது இப்பொழுது மிகவும் துரதிருஷ்டவசமாக அந்த போன்ற எதுவும் இப்பொழுது சென்னையில் நடப்பதில்லை சென்னையில் மட்டுமல்ல பெரும்பாலும் தமிழகத்தில் என்று பார்த்தால் எதுவும் நடப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைவாக நீங்கள் அண்மையிலே அதாவது சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பில் நடந்த சர்வதேச புத்தக கண்காட்சிக்கும் சென்று வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக சென்னையை தவிர மத்திய பாகங்களிலே நடைபெ நடைபெற்ற புத்தக கண்காட்சிகளுக்கும் நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள் இந்த புத்தக கண்காட்சி சென்னையிலே நடைபெறுகின்ற புத்தக கண்கா கண்காட்சியிலே எப்படியான மாற்றங்கள் எப்படியான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் கொழும்பு புத்தக கண்காட்சி எடுத்துக்கொண்டால் அது ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச புத்தக கண்காட்சி என்னும் வகையில் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பலர் அதில் கலந்து கொள்ள வருகிறார்கள் ஆங்கில புத்தகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தை அங்கு இருக்கிறது அதற்கான தேவையும் இருக்கிறது கல்வி சார்ந்த புத்தகங்கள் மிக பெருமளவில் அங்கு முன்வைக்கப்படுகின்றன அது தவிர்த்து உள்ளூர் மொழிகளான பெரும்பாலும் சிங்களமும் மிகவும் குறைவாக தமிழும் அங்கே காட்சிக்கு வைக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து ஒரு சில தமிழ் பதிப்பாளர்கள் தான் அங்கு செல்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரை இதை ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியாகவோ அல்லது ஆங்கிலம் அதிகம் தேவைப்படும் ஒரு புத்தக கண்காட்சியாகவோ இது முன்வைக்கப்படுவதில்லை இது தமிழை பெரும்பாலும் பிரதானமாக முன்வைக்கப்படும் ஒரு காட்சி இதில் சில வசதிகளும் இருக்கின்றன குறைகளும் இருக்கின்றன வசதி என்று பார்த்தால் தமிழ் புத்தகங்களுக்கான மிகப்பெரிய சந்தை இங்கு உருவாகிறது ஆனால் பிற புத்தகங்கள் முக்கியமாக தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆங்கில புத்தக பதிப்பாளர்கள் அல்லது உலகின் பிற பதிப்பாளர்கள் என்றெல்லாம் யாரும் இங்கு வருவதில்லை சிங்கப்பூர்ல இருந்தோ யாரும் வருவதில்லை இலங்கையிலிருந்து யாரும் இங்கு வருவதில்லை ஏன் கேரளத்திலிருந்தோ கர்நாடகத்திலிருந்தோ ஆந்திரத்திலிருந்தோ கூட இங்கு ஆட்கள் வருவது குறைவு அதே ஒரு ஒரு பிராந்திய மனப்பான்மை கொண்ட ஒரு புத்தக கண்காட்சியாக ஆகிவிடுகிறது அது பெரிய அளவில் பார்த்தால் அது நல்லதில்லை பலரும் வெளியிலிருந்து வரும்போதுதான் இங்குள்ள பதிப்பாளர்களுக்கும் இங்குள்ள வாசகர்களுக்கும் என்னென்ன சாத்தியங்கள் எல்லாம் உலகில் நடக்கின்றன அதில் நாம் எந்த அளவுக்கு முன்னே உள்ளோம் அல்லது பின்னே உள்ளோம் என்று தெரிய வரும் அடுத்து பொதுவாகவே இந்த புத்தக கண்காட்சி ஒரு ஒரு விற்பனை சார்ந்த கண்காட்சியாக மட்டுமே இருக்கிறது ஆனால் உலகின் பிற இடங்கள் விற்பனை அதாவது நேரடியாக மக்களுக்கு புத்தகங்களை விற்பது என்பதை தாண்டி புத்தக பதிப்பாளர்கள் தங்களுக்குள்ளாக உரிமங்களை பரிமாறிக்கொள்ள விட்டுக்கொள்ள எழுத்தாளர்கள் புதிய பதிப்பாளர்களை தேடிக்கொள்ள அல்லது புதிய கடைகள் அல்லது இணைய கடைகள் ஆகியவை பதிப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு புதிய ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ள போன்ற இந்த வர்த்தக ரீதியான பதிப்பாளர்கள் மற்றும் இந்த புத்தக பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்குள்ளாக சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு களமும் அமைத்து தரப்படுகின்றது பிற இடங்களில் ஆனால் அது இங்கு யோசனை கூட செய்யப்படுவதில்லை சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் கூட இந்த ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உரிமங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு எந்த பதிப்பாளரும் அதற்கு வரலாம் அவர்களுக்கான கட்டணங்கள் கூட போக்குவரத்து செலவில் இருந்து அனைத்தும் தங்குவதற்கான செலவும் கொடுக்கப்படும் என்று பலரையும் வரவேற்றார்கள் அதை போன்ற ஒரு முயற்சி சென்னையில் நடக்க வேண்டும் என்று நான் சில காலங்களாகவே சொல்லி வருகிறேன் அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இதுவரை செய்யப்படவில்லை இனிவரும் வருடங்களிலாவது அது செய்யப்படலாம் என்று எப்பொழுது பிற அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வருகிறார்களோ அப்போதுதான் ஒரு ஒரு நல்ல ஒரு உறவாடல் ஒன்று இருக்கும் அடுத்ததாக வசதி என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு புத்தக கண்காட்சியில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட வேண்டுமோ அதில் ஆண்டாண்டு ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்றுதான் சொல்றேன் அதற்கான ஒரு ஒரு எண்ணம் அதை எதிர்பார்க்கும் அல்லது அதை கேட்கும் அல்லது அதை அதை வற்புறுத்தி கேட்கும் சாதாரணமாக கேட்கும் அல்ல வற்புறுத்தி கேட்கும் ஒரு மனநிலை நம்முடைய வாசகர்களிடம் வர வேண்டும் நான் விரும்பும் புத்தக கண்காட்சி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்க செய்யவில்லை என்றால் நான் இதை புறக்கணிப்பேன் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் ஆக்ரோஷமாக சிலவற்றை கேட்க வேண்டும் கழிப்பறை வசதிகள் முதற்கொண்டு பலவற்றில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் தேவை என்பதில் மாற்று இருக்க முடியாது மற்றபடி பல வாசகர்கள் பார்வையிலிருந்து அவர்களுக்கு இன்று முன்னர் இருப்பதை விட இன்று அதிகமான வாய்ப்புகள் உள்ளன எந்தெந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கலாம் என்பது ஆனால் அதே அளவுக்கு பதிப்பாளர்கள் தங்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அங்கே வருத்தம் தான் நெஞ்சுகிறது இன்னும் பல பதிப்பாளர்கள் மாறும் சூழ்நிலையில் தாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் தாங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை முற்றிலுமாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அதை அவர்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் உலகம் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தங்களை முன்னேற்றிக் கொள்ளாத எந்த பதிப்பாளரும் மிகவும் பின்தங்கி விடுவார் அதனால் கடுமையான நஷ்டமும் அடைய நேரிடும் அப்பொழுது அவருக்கு ஒரு விரக்தியும் ஒரு வித கோபமும் ஒரு இயலாமையும் தான் நெஞ்சும் இந்த புத்தக பதிப்பு துறைக்கு நான் இத்தனை காலமாக என்னென்னவோ செய்திருக்கிறேன் இன்று என்னை இந்த இந்த வாசகர் உலகம் முற்றிலுமாக நட்டாற்றில் விட்டுவிட்டது என்பது போன்ற ஒரு விதமான விரக்தியான வசனங்களையும் நான் சில இடங்களில் கேட்கிறேன் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்னில் எந்த தொழில்துறையிலும் மாற்றங்கள் பகுவேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் வரை புத்தக பதிப்பு துறையில் அது போன்ற மாற்றங்கள் நடக்காமல் இருந்தது இப்பொழுது அந்த இடத்திலும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன முக்கியமாக இந்த இணையம் வந்ததுக்கு பிறகு இணையத்தில் படிக்கும் வாசகர்கள் அதிகமான பிறகு பல பேர் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அதற்கு ஏற்ற வகையில் புத்தக பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் கொஞ்சம் தங்களை முன்னோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் அதுவும் அதற்கான ஒரு தேவையும் இருக்கிறது அதுவும் புத்தக பதிப்பாளர் சங்கத்தின் ஒரு நோக்கமாக ஆக வேண்டும் தங்கள் தங்களுடைய உறுப்பினர்களை இன்றைய இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு தேவையான கருவிகளை கையில் கொடுப்பது என்பது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த துறையின் தேவைகள் ஒன்னும் ஒன்னும் ஒரு தேவை இருக்கிறது முக்கியமாக சிறு குழந்தைகளை எப்படியாவது புத்தகத்தை படிக்க அல்லது புத்தக கொண்டாட்டத்துக்கு அல்லது புத்தக திருவிழாவுக்கு புத்தக கண்காட்சிக்கு அவர்களை வரவழைப்பது என்பது அது குறித்தும் நாம் அதிகம் ஒன்றும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை அதிலும் எனக்கு ஒரு விதத்தில் கொஞ்சம் பயத்தையே தருகிறது ஏனெனில் அடுத்த பத்தாண்டுகள் கழித்து யார் படிக்க போகிறார்கள் இந்த சிறு குழந்தைகள் தான் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் கூட்டம் கூட்டமாக இந்த புத்தக கண்காட்சியில் கொண்டு வருவதில் நாம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளோமா என்றால் இல்லை அதை ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று அவர்களுக்காக தனியாக ஏதேனும் செய்ய வேண்டும் பல இடங்களில் அல்லது இந்த புத்தக கண்காட்சியே ஒரு விதத்தில் அவர்களையும் வரவேற்கக்கூடிய மிகச்சிறு குழந்தைகளையும் சிறு குழந்தைகளையும் இளம் பதின வயதினரையும் ஏதோ ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு கொண்டாட்ட கோலாகலமாக இது ஏதோ ஒரு விதத்தில் மாற்ற வேண்டும் இதுதான் உடனடியாக செய்ய வேண்டிய தேவைகள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மிகுந்த நன்றி பாத்ரி அவர்களே பல வேலைகளுக்கும் மத்தியிலும் குறிப்பாக ஒரு பரபரப்பான இந்த நாளிலே எமது நேர்களுக்காகவும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டமைக்காக ஆஸ்திரேலிய நேர்கள் சார்பிலே எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி நன்றி வணக்கம்